தாபீன்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் இன்றென்றும் உண்டாவதாக புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் எத்துக்காப்புடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசதி செய்வோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலாதான் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது அவன் சொன்ன பிரகாரம் வாழ்வதில் தான் துன்யாவுடைய ஆஹ்ராவுடைய வெற்றி இருக்கி இந்த விஷயத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தால காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பினார் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது பரிசுத்தமான குரால் எல்லாம் சொல்லி காட்டுறான் உம்மத்தின் ரசூல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் நாங்கள் ரசூல்மார்களை தூதுவர்களை அனுப்பியிருந்தோம் என்று இன்னொரு வழங்கப்படுத்துறான் உம்மத்தின் எந்த சமுதாயமாக இருந்தாலும் எந்த உம்மத்தாக இருந்தாலும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்திருக்கிறார் என்று சுத்தமான குரான் அல்லா விளங்கப்படுகிறார் அந்த நபிமார்கள் உண்மையானவர்கள் அவர்கள் யாரும் தங்களுடைய இஷ்டப்படி வரவில்லை அவர்களை அல்லாதான் அனுப்பி வைத்தார் என்ற விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அந்த அவ்வப்போது அந்த நபிமார்களுக்கு தேவையான மொஜிசாத்துக்களை அற்புதங்களை அல்லாஹால கொடுத்தாங்க ஒவ்வொரு நபிக்கும் அவருடைய காலத்துக்கு ஏற்ப அவருடைய சூழல்களுக்கு ஏற்ப மோஜிதாத்துக்களை அற்புதங்களை கொடுத்து அல்லாஹால அந்த நபிய அந்த ரசூலை கண்ணியப்படுத்தினான் உறுதிப்படுத்தினான் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மோஜிதாவ அற்புதத்தை கொடுத்திருந்தான் அவருடைய கையை ஒரு பக்கமாக போட்டு வெளியே எடுத்தா பார்ப்பவருடைய கண் கூசக்கூடிய முறையில கை பிரகாசிக்கும் அது குரால் அல்ல சொல்லி காட்டான் அதுகள் ஏதக ஜெய்பிக்க தகுதி பயல்லா அமின் கைரி சூழின் ஆயத்தன் குரா உங்களோட கையை போட்டு வெளியே எடுங்க பார்ப்பவருடைய கண் பூசக்கூடிய முறையில அந்த கை பிரகாசிக்கும் என்று சொல்லி நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால அவர் மோஜிசா அற்புதத்தை கொடுத்திருந்தாங்க பெண் குஷ்டம் பிடித்தவங்களை குணப்படுத்துவாங்க பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை ஏற்படுத்துவாங்க மௌத்தானவங்களை அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு ஹயாத்தாக்குவாங்க அதே மாதிரி ஒருவர் அவர் வீட்டில் என்ன சாப்பிட்டார் என்ன உணவுகளை சேமித்து வைத்திருக்கிறார் என்ற தகவல்களை கொடுப்பாங்க இதெல்லாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்திருந்த அற்புதம் இந்த பரிசுத்தமான குரான் எல்லாம் விளங்கப்படுத்துறான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை சொல்லுவாங்களாம் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா அந்த மோஜிஸாவை அற்புதத்தை பேசியிருக்கிறான் நபி தாவூத் அலி அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மோஜிஸாவை அற்புதத்தை கொடுத்திருந்தார் எவ்வளவு பெரிய திண்ணமான இரும்பாக இருந்தாலும் அவனை கைப்பட்ட மாத்திரத்துல அது மெழுக போல உருகிடும் அதுக்கு பிறகு அவங்க தனக்கு தேவையான ஆயுதங்களை போர்க்கவசங்களை செய்து விற்று என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடாத்துவாங்க பரிசுத்தமான குரால் அல்ல விளங்கப்படுத்துகின்றான் அலன்னால் லகுல் ஹதீத அவருக்கு நாங்க இரும்பை மென்மையாக்கி கொடுத்திருந்தோம் என்று சொல்லி அவருடைய மான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மோஜிசாவை அற்புதத்தை கொடுத்திருந்தான் காற்றை வசப்படுத்தி கொடுத்துட்டான் காற்று வசஹர்னால ஒரு மிக அல்ல குரான்ல சொல்றான் நாங்க ஒரு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் காலையில மாலையில கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்வது கொண்டு ரெண்டு மாதத்துடைய தொலைதூரத்தை கடந்து போயிட்டு வருவாங்க அல்லா சுத்தமான குரால் இது விளங்கப்படுத்துகிறான் உதுஹா வர வரவாஹுஹா ஷஹர் இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவர்களுக்கு தேவையான மொஜிசாத்துக்களை அற்புதங்களை கொடுத்து அந்த நபிமார்களை அல்லா கண்ணியப்படுத்தினான் உறுதிப்படுத்தினான் அந்த நபிமார்களுடைய வரிசையில கடைசியாக வந்தவங்க தான் உல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் அவர்கள் தான் நபிமார்களுக்கு எல்லாம் இமாம் அவ்வளின் முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹால சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களைத்தான் ஒரு தலைவராக ஒரு வழிகாட்டியாக தெரிவு செய்தார் அந்த செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கும் ஏராளமான மோஜிசாத்துக்களை ஏராளமான அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினார் இமாம்கள் தனியாக புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு அல்லாஹாலா என்னென்ன மோஜிசாத்துக்களை என்னென்ன அற்புதங்களை கொடுத்திருந்தான்னு சொல்லி நம் அபஹானி ரஹமத்துல்லாஹி அலி அவருடைய தனியான ஒரு புத்தகம் இருக்கிறது அதே போன்று அல்லாம சீக்கர் அஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய தனியான ஒரு புத்தகம் இருக்கிறது அல் ஹசா இசுல் குபுரா நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹால என்னென்ன ஹசூசியாத்துகளை என்னென்ன சிறப்பம்சங்களை கொடுத்தார் என்று சொல்லி அந்த செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹால கொடுத்த மோஜிசாத்துக்கள்ல ஆக பெரிய மோஜிசா அற்புதங்கள்ல ஆக பெரிய அற்புதம் தான் பரிசுத்தமான குரான் அந்த குரான் எப்படிப்பட்டது என்று சொன்னா அது மாதிரி ஒரு புத்தகத்தை அது மாதிரி வேதத்தை எந்த நபிக்கும் அல்லாஹால கொடுக்கவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வேதத்துக்குரிய உண்மத்தாக எந்த சமுதாயத்தையும் அல்லாஹால ஆக்கவும் இல்லை பரிசுத்தமான குரான் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு உன்னதமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹால பரிசுத்தமான குர்வானில் குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுகின்றோம் அல்லாஹால ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து வழங்கப்படுத்துறான்டா அது சாதாரணமான ஒன்றாக இருக்காது இந்த நிலையில பரிசுத்தமான குர்ஆனில் அல்ல குரான் மீது பல இடங்கள்ல சத்தியம் பண்றோம் யாசீன் அல் குரானில் ஹக்கீம் நான் அன்னைக்கு இந்த குரான்ல சத்தியம் காஃப் அல் குரானில் மஜீத் கீர்த்தி மிக்க இந்த குரான்ல சத்தியம் குரான் இது ஜிக்கிர் ஜிக்ருடைய இந்த குரான் மீது சத்தியம் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் விஷயங்களை திட்ட தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தின் மீது சத்தியம் வத்தூர் வச்சிதாபின் மஸ்தூர் ஸ்ரீ ரக்கிம் மன்சூர் பரத்தப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட வேதத்தில் சத்தியம் என்று சொல்லி அல்லாஹு குரான்ல குரான் மீது சத்தியம் பண்றோம் சில பொழுது குரான்ல அல்லாஹு நேரடியாக சத்தியம் பண்ணாம இன்னொன்றுல சத்தியம் பண்ணி பரிசுத்தமான குரானுடைய மகத்துவத்தை பரிசுத்தமானுடைய கண்ணிய பரிசுத்தமான குரானுடைய கண்ணியத்தை புரிய வைக்கிறது அப்படி குரான்ல பல வசனங்கள் இருக்கின்றன ஒரு இடத்துல அல்லாஹால இப்படி சத்தியம் பண்ணுகின்றார் فلا أقسم بمواقع النجوم فلا أقسم بمواقع النجوم நட்சத்திரங்கள் வந்து விழக்கூடிய இடங்களில் அல்லாவாகிய நான் சத்தியம் பண்ணுகின்றேன் கூடான கோடி நட்சத்திரங்கள் உள்ளன எந்த நட்சத்திரம் எந்த இடத்துல வந்து விழுமோ அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அல்லாஹால சத்தியம் என்றான் நட்சத்திரங்கள் வந்து விளக்கூடிய இடங்களில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றேன் என்று சொல்லிட்டு அந்த சத்தியத்தை அல்லாவே புகழ்றான் அது சும்மா சத்தியம் இல்ல லக்கசமுன் இது எப்படிப்பட்ட சத்தியம் என்று சொன்னா லவ் உங்களுக்கு அறிவு இருந்தா நீங்க புரிஞ்சு கொள்வீங்க நான் செஞ்ச சத்தியம் பெரிய சத்தியம் கண்ணியமான சத்தியம் மகத்துவமான சத்தியம் என்று சொல்லி அந்த சத்தியத்தை புகழ்ந்ததுக்கு பின்னாடி அந்த சத்தியத்துக்கு அல்லா ஒரு ஜவாபு ஒரு பதில் சொல்றான் அது என்ன பதில் இன்னகுல குரானும் கரி இந்த குரான் என்பது சாதாரணமானது அல்ல இது கரீமான குரான் கண்ணியமான குரான் சங்கையான குரான் என்று சொல்லி என்னிடத்துல அல்ல இப்படி சத்தியம் பண்ணுகின்றார் பல மாத்து புசிரோட் நீங்க எதையெல்லாம் பார்ப்பீங்களோ அதிலே எல்லாம் அல்லாஹ் நான் சத்தியம் பண்றேன் வானத்தை பார்த்தா வானத்துல சத்தியம் பூமியை பார்த்தா பூமியில சத்தியம் நெருப்பை பார்த்தா நெருப்புல சத்தியம் மலையை பார்த்தா மலையில சத்தியம் பல குசிமா துடிச்சிடும் நீங்க எதையெல்லாம் பார்ப்பீங்களோ பல குசிமா துடிச்சிடும் நீங்க எதையெல்லாம் பார்ப்பீங்களோ அதில எல்லாம் அல்லாவாக நான் சத்தியம் பண்றேன் மமாலா துபுசிரோன் நீங்க எதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ உன பார்வைக்கு எதெல்லாம் புலப்படலையோ அதிலேயே நான் சத்தியம் பண்றேன் அரிசியை பார்க்க இல்லையா அரிசியில சத்தியம் குர்சியை பார்க்கலையா குர்சியில சத்தியம் வானத்துக்கு மேலே என்ன உங்களுக்கு தெரியாதா அதுல சத்தியம் பூமி கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அதுல சத்தியம் எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதுல நான் சத்தியம் பண்றேன் நல்லா சொல்றேன் நீங்க எதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ அதுல எல்லாம் நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய சத்தியத்தை செஞ்சதுக்கு பின்னாடி அந்த சத்தியத்துக்கு பதில் சொல்றான் இன்னஹுல கவுல் ரசூலின் கரீம் இந்த குரான் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல இது கண்ணியமான தூதுவர் ஜிப்ரில் அலி சலாத்து வசலாம் அவங்க அல்லாஹிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை என்று சொன்னோம் இந்த பூமி உறுதியாக இருப்பதற்காக வேண்டி இந்த பூமி உறுதியாக இருப்பதற்காக வேண்டி அல்லாவினால் நட்டப்பட்டவைகள் தான் மலைகள் அல்லாஹ் சுத்தமான குரான சொல்லி காட்டுறது மல் ஜிபால் அவுத்தாதா நாங்கள் மலைகளை முலைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இவ்வளவு சக்தி மிக்க மலைகள் மீது இந்த பரிசுத்தமான குரான் அல்லா இறக்கியிருந்தான்னு சொன்னா அல்லாவுடைய பயத்தால அந்த மலையெல்லாம் துண்டு துண்டா போயிருக்கு இது அல்ல பரிசுத்தமான குரான வழங்கப்படுத்துற நான் சொல்லல அன்சல்னா ஆதல் குரான அலா ஜபலின் இந்த குரானை நாங்கள் ஒரு மலையில இறக்கி வச்சிருந்தோம்டா நீங்க பாப்பீங்க அந்த மலை அல்லாட பயத்தால சுக்கு நூறாக போயிருக்கும் பக்கத்தில் முஸ்லிம்கள் சொன்னாங்க அல்லாஹால இந்த குரான் இறக்கிற நேரத்தில் இது ஒரு கவிஞருடைய வார்த்தை என்று சொல்லி இது ஒரு கவிஞருடைய வார்த்தை என்று சொல்லி அல்லாஹால இப்ப கௌலி இறக்கிட்டான் இது ஒரு கவிஞருடைய வார்த்தை அல்ல யாரோ சொன்னாங்க இந்த குரான் என்பது சாஸ்திரக்காரர்களுடைய சூன்யக்காரர்களுடைய வார்த்தை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் காஹின் இது காஹினுடைய குறி சொல்லக்கூடியவனுடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய பேச்சு அல்லன்னு சொல்லி யாரோ சொன்னாங்க இந்த குரான் என்பது சாத்தானிய வசனங்கள் ஷைத்தானுடைய வார்த்தைகள் என்று அல்லாஹ் தால பரிசுத்தமான குரால வசனத்தை வைக்கினான் இந்த குரான் என்பது எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய வார்த்தை அல்ல குரான்டா என்ன குரானுக்கு அல்லாஹால குரான்ல வரைவிலக்கணம் சொல்றான் குரான் அல்லாஹால குரானுக்கு வரை வரைவிலக்கணம் சொல்றான் தன் தன்ஜீகு ரப்பில் ஆலமீன் இந்த குரான் என்பது ரப்புல் ஆலமீனாகிய அகிலத்தார்களுக்கெல்லாம் ரச்சகனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவால் இறக்கிக்கப்பட்டது இன்னஹோ தன்ஜீல் ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் என்பது அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பாக இருக்கக்கூடிய அகிலத்தார்களுக்கெல்லாம் இரட்சகனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவால் இறக்கப்பட்டது இன்னஹுல தன்ஜீல் ரப்பில் ஆலமீன் இதை கொண்டு வந்தது யாரு நசரபின் ரூஹல் அமீன் ரூஹல் அமீன் கொண்டு வந்தாங்க ரூஹல் அமீன் என்று சொல்வது அது ஜிபிரில் அலி சலாத் வசலாமுடைய சிறப்பு பெயர் அவர் கோடான கோடி மலாய்க்காமர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் பரிசுத்தமான குரால் அவரை பத்தி அல்லாஹ் பல இடங்கள்ல புகழ்ந்திருக்கிறான் இது எப்பூவத்தின் அவர் சக்தி வாய்ந்தவர் இந்ததில் அரிசி மக்கீன் அரிசிக்கு சொந்தக்காரனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹிடத்துல அவருக்கு தனியான மக்கானத்து இருக்கிறது தனியான அந்தஸ்து இருக்கிறது முத்தாழின் அவர் கோடான கோடி மலக்களுக்கு தலைவர் அவருக்கு இத்தாத்து நடக்குது அவருக்கு மலக்கல் வழிபடுறாங்க சம் அமீன் அவர் அமானத்துடையவர் என்றெல்லாம் பரிசுத்தமான குரால் அல்லாஹ் சொல்றான் அப்படிப்பட்ட ஜிபிரில் அல்லாஹிடத்திலிருந்து கொண்டு வந்தார் யாரிடத்தில் ஒப்படைத்தார் அலா கல்விக்க அலா கல்விக்க மித்த கூனமினல் முந்திரீன் மனிதர்கள் மாணிக்கம் மனித நேயத்தின் இருப்பிடம் அதர செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய கல்வில அவட கையில கூட கொடுக்கல அவட கல்வில அந்த குரான் இறங்கிச்சு அந்த கல்வில அது ஜிபிரி அலை சுலாத் வசலாம் அவங்க குரானை கொண்டு இறங்கினாங்க கண்ணியமான சகோதரர்களே இந்த பரிசுத்தமான குரானுடைய விசேஷம் என்ன என்று சொன்னார் இந்த பரிசுத்தமான குரானுடைய விசேஷம் என்னவென்று சொன்னார் இந்த குரான் எதோட இணையுமோ எதோட சம்பந்தப்படுமோ அதெல்லாம் சிறப்புக்குரியதாக ஆகிருக்கும் இந்த குரானுடைய விசேஷம் என்னண்டா இந்த குரான் எதோட இணையுமோ அல்லது குரான் எதோட இணைக்கப்படுமோ அதெல்லாம் சிறப்புக்குரியதாக ஆகிவிடும் கோடான கோடி மலாய்க்காமார்கள்ல இந்த குரான கொண்டு வந்த மலக்கு ஜிப்ரீல் அலஹி சலாத்து வலாம் மலக்குகள்ல சிறந்த மலக்கு ஜிப்ரீல் அலஹி சலாத்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்பினான் அவர்களில் பரிசுத்தமான குரான் அல்லாஹால இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச நபி முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலைய செல்லம் நபிமார்கள் சிறந்தவங்க ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைய செல்லம் முன்னூத்தி லட்சம் இரவுகள் இருக்கின்றன முன்னூத்தி லட்சம் இரவுகள் இருக்கின்றன இந்த இரவுகளில் அல்ல பரிசுத்தமான குரான் இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச இரவு லைலத்தில் கதருடைய இரவு என்ன அன்சல்லாஹி லைலத்துல் கதர் லைலத்துல் கதருடைய இரவில் இந்த குரானை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்ன அன்சல்லாஹி லைலத்தின் முபாரக்கா பரக்க செய்யப்பட்ட இரவில் இந்த குரானை நாங்கள் இறக்கி இருக்கிறோம் இரவுகள்ல சிறந்த இரவு லைலத்தில் கதருடைய இரவு பன்னெண்டு மாதங்கள் இருக்கின்றன அந்த பன்னெண்டு மாதங்களில பரிசுத்தமான குரான் அல்லா இறக்கிப்பதற்கு தெரிவு செஞ்ச மாதம் ரமலான் மாதம் மாதங்கள்ல சிறந்த மாதம் ரமலான் மாதம் பரிசுத்தமான குரான் அல்லா சொன்னான் ஷஹரு ரமலான் என்பது ஒன்று ரவிகள் குரான் இந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் இந்த பரிசுத்தமான குரான் இறக்கி வைத்தார் இந்த பூமியில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்களில் பரிசுத்தமான குரானை அல்லாஹால இறக்கி வைப்பதற்கு தெரிவு செஞ்ச இடம் மக்கா முக்கர்ரமா இந்த பூமியில ஆக சிறந்த இடமாக மக்கத்தில் முக்கர்ரமா இருக்கிறது அல்லாஹ் தாலா அந்த மக்கா முக்கர்ரமாவின் மீது சத்தியம் பண்ணுகின்றான் பஹாரல் பலதில் அமீர் அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கா மண்ணின் மீது சத்தியம் என்று சொல்லி இதே மாதிரி இந்த பூமியில எத்தனையோ உம்மத்தினர் எத்தனையோ சமுதாயத்தினர் அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் பரிசுத்தமான குரான சரியத்தாக பரிசுத்தமான குரான தன்னுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக ஆக்குவதற்கு அமல் செய்வதற்கு அல்லாஹால தெரிவு செஞ்ச உம்மத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லமுடைய இந்த உம்மத்தினர் உம்மத்தே முகமதியா எனவே உம்மத்துக்கள்ல சமுதாயத்தினர்கள்ல ஆக சிறந்த சமுதாயத்தினர் உம்மத்தே முகம்மதியா குரானை கொண்டு வந்த மலக்கு சிறந்த மலக்கு குரான் இறக்கி வைக்கப்பட்ட நபி சிறந்த நபி குரான் இறக்கி வைக்கப்பட்ட இரவு சிறந்த இரவு குரான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம் குரான் இறக்கி வைக்கப்பட்ட சமுதாயத்தினர் சிறந்த சமுதாயத்தினர் குரான் இறக்கி வைக்கப்பட்ட இடம் சிறந்த இடம் இதே மாதிரி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உம்மத்தில இந்த சமுதாயத்தில ஆக சிறந்தவங்க யாருன்னு சொன்னா பரிசுத்தமான குரான படிக்கிறவங்க பரிசுத்தமான குரான படிச்சு கொடுக்கிறவங்க சொன்னாங்க ஹைரக்கும் அல்லமன் குரான அல்லமகோ ஹைருக்கும் அந்த அல்லமன் குரான அல்லமகோ உங்களை ஆக சிறந்தவங்க குரான படிக்கிறவங்க உங்களை ஆக சிறந்தவங்க ஒரு ஆணை படிச்சு கொடுக்கிறவங்க கண்ணியமான சகோதரர்களே பரிசுத்தமான குரானுக்கு அல்லாஹாலா பல பெயர்களை சொல்லியிருக்கிறான் அல்லது பல வஸ்புகளை பல வர்ணனைகளை கொண்டு பரிசுத்தமான குரான் வர்ணிச்சிருக்கிறான் அவைகளை எல்லாம் விரிவாக சொல்வதற்கு நான் நினைக்கிறேன் எனக்கு நேரம் இடம் கொடுக்காது அந்த பரிசுத்தமான குரானுக்கு அல்லாஹால சொன்ன வஸ்புகளில் அல்லாஹால சொன்ன அந்த தன்மைகளில் அல்லது அவர் வைத்த பெயர்களில் முக்கியமான ஒரு பெயர் தான் குரானுக்கு நூறு என்று சொல்றார் குரானுக்கு வெளிச்சம் என்று சொல்றார் குரானுக்கு பிரகாசம் என்று சொல்றார் வான்சன்னா இலைக்கும் நூறம் அப்படின்னா நாங்கள் நூறை இருக்கிறோம் வெளிச்சத்தை லைட்ட பிரகாசத்தை இறக்கி இருக்கிறோம் என்று சொல்றாங்க யார் இந்த வெளிச்சத்தை பின்பற்றுவார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் நல்லா சொல்றாரு ஏன் பரிசுத்தமான குரானுக்கு அல்ல நூறு என்று சொல்றாரு ஏன் பரிசுத்தமான குரானுக்கு அல்ல வெளிச்சம் பிரகாசம் என்று சொல்றாரு ஒருவர் ஒரு ஒரு பொறுமதியான வாகனத்துல ஒரு மலையடிவாரத்துல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறார் பொறுமதியான வாகனம் ஆனா அந்த வாகனத்துல முன்னுக்கு வெளிச்சம் இல்ல வாகனத்துல வெளிச்சம் இல்லை பொண்ணுக்கு வெளிச்சம் இல்லை பின்னுக்கு வெளிச்சம் இல்லை வெளிச்சம் இல்லாம அந்த வாகனம் போய் கொண்டிருக்கிறது யாரும் உறுதியாக சொல்ல மாட்டாங்க இந்த வாகனம் உரிய உரிய உரிய இடத்துக்கு சலாமத்தாக போய் சேரும் என்று அதே நேரத்துல அந்த பகுதியால் ஒரு மனிதர் நடந்து போகிறார் கையில் ஒரு வெளிச்சத்தோட போறார் ஒரு மெழுகு திரியோட போறார் அல்லது சாதாரணமான லைட் வெளிச்சத்தோட போறார் என்று சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இவரெண்டா போய் சேருவார் வாகனம் பொறுமதியாக இருக்கிறது போய் சேராதுங்கிறோம் நடந்து போறார் போய் சேருவார் என்கிறோம் என்ன காரணம் என்றா வாகனம் பொறுமதியா இருந்துட்டுக்கு அந்த வாகனத்துல வெளிச்சம் இல்ல இவர் நடந்து போறார் வெளிச்சத்தோட போறார் ஏன் அல்லாஹால குரானுக்கு நூறு என்று சொல்றான்டா ஏன் அல்லாஹ் குரானுக்கு வெளிச்சம் என்று சொல்றான்டா ஒருவர் இருக்கிறார் அவரிடத்துல துன்யாவுடைய சகல விதமான பாக்கியங்களும் இருக்கின்றன பணம் இருக்கிறது பட்டம் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனா அவர்கிட்ட குரான் இல்லை குரான் வழிகாட்டல் இல்லை ஒரு ஆண்ட வாழ்க்கை இல்ல ஒரு ஆண்ட விளக்கம் இல்ல ஒரு ஆண்ட தொடர்பு இல்ல ஒரு ஆண்ட விளக்கம் உள்ள மக்களோட தொடர்பு இல்ல ஒரு ஆணுக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லையாமண்டா அல்லாம இது சத்தியம் இவர் ஆகரத்திலும் துன்யாவிலும் ஒரு இடத்துக்கு போய் சேர மாட்டார் அதே நேரத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்ட எந்த அப்படியான எதுவுமே இல்லை ஆனா அவருக்கு குரானோட தொடர்பு இருக்கு குரான தன்னுடைய வழிகாட்டியாக வச்சிருக்கிறார் குரான் ஹலால் என்ற ஆக்கிறார் குரான் ஹராம் என்ற ஆக்கிறார் குரானோட அவருக்கு மனம் லைத்து போய் இருக்கிறது குரான் தான் அவருக்கு முன்னால் இருக்கிறது என்று சொன்னார் இவர் மக்களுடைய பார்வையில என்னதான் அர்த்தமானவராக இருந்தாலும் நான் அல்லா மீது சத்தியமாக சொல்லுவேன் அவர் உரிய இடத்துக்கு போய் சேருவார் ஏன் அல்லாஹால குரானுக்கு நூறு என்று சொல்றான் குரானுக்கு அல்லாஹால வெளிச்சம் என்று சொல்றான் அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே எப்படி அல்லாஹ் குரானுக்கு நூறு என்று சொல்லியிருக்கிறானோ குரானுக்கு அல்லா வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறானோ இதே மாதிரி குரானுக்கு அல்லா ரூ என்று சொல்றான் உயிர் என்று சொல்றான் ஆத்மா என்று சொல்றான் وكذلك اوحينا اليك روحا من امرنا وكذلك اوحينا اليك روحا من امرنا நாங்கள் ரூஹை இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான் நபியே உங்களுக்கு நாங்கள் ரூஹை உயிரை வகையாக இருக்கிறோம் ரூஹன் ரூஹை நாங்கள் உங்களுக்கு வகையாக இருக்கிறோம் பொதுவாக ரூஹ் என்று சொல்வது உயிர் ஏன் அல்லா குரானுக்கு ரூஹ் என்று சொல்றது ஏன் உயிர் என்று சொல்றார் ஒருவர் இருக்கிறார் சரியான அழகு கண் அழகு இமய அழகு பூர்வம் அழகு உடல் உறுப்புகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன ஆனா அவருக்கு ரூஹ் இல்லை அவருக்கு உயிர் இல்லை என்ன சொல்லுவாங்க அவருக்கு மையத் என்று சொல்லுவாங்க அல்லது ஜனாசா என்று சொல்லுவாங்க இல்லாட்டி சவம் என்று சொல்லுவாங்க இல்லாட்டி பிணம் என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு பாசையிலையும் அவருக்கு ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க ஏன் அல்லா குரானுக்கு ரூஹ் என்று சொல்றார் ஏன் அல்லா குரானுக்கு ரூஹ் என்று சொல்றார் ஏன் குரானுக்கெல்லாம் உயிர் என்று சொல்றார் ஒருவர் இருக்கிறார் அவற்றை எல்லா விதமான பாக்கியங்களும் இருக்கின்றன எல்லா விதமான செல்வாக்குகளும் இருக்கின்றன ஆனா பரிசுத்தமான குரானுடைய ரூஹ் இல்லை அவருக்கு பரிசுத்தமான குரானுடைய உயிர் இல்ல அந்த குரானோடைய தொடர்பு இல்ல குரானோட மனம் நயிக்கல தந்த வாழ்க்கையை குரானோட சேர்க்கலையாமண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும் இவர் மக்களுடைய பார்வையில என்ன நிலைமையில இருந்தாலும் இவர் அல்லாட பார்வையில மையத்தாக இருப்பார் அல்லாஹ் பரிசுத்தமான குரான சொல்லி காட்டுறார் அவன் காண மைத்தன் பகையினாகோ வஜஅல்னாலஹு நூரன் எம்ஷி பிஹி பின்னாசி கமம்மலஹு பில்லுமாத் லைஸ பிஹாரிஜ் மின்ஹா ஒருவர் செத்து கிடக்கிறார் ஒருவர் மையத்தாக இருந்தார் அவரை நாங்கள் உயிர்ப்பித்தோம் அவருக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொடுத்தோம் செத்து கிடந்தார் உயிரற்று கிடந்தார் அவரை நாங்கள் உயிர்ப்பித்தோம் உயிர்ப்பித்து அவருக்கு ஒரு வெளிச்சத்தையும் கொடுத்தோம் இவர் அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் நடந்து செல்கின்றார் மக்களுக்கு மத்தியில் நடந்து செல்கின்றார் அல்லாஹ் கேட்கிறான் அவரும் இன்னொருவர் இருக்கிறார் இன்னொருவர் இருக்கிறார் இருள் இருள தடுமாறி கொண்டிருக்கிறார் வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் எந்த வழியால போவது என்று அவர் தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் அல்லாஹ் கேட்கிறான் அந்த ரெண்டு பேரும் சமமாக முடியுமா அந்த ரெண்டு பேரும் சமமாக முடியுமா எப்படி பார்வை இல்லவனும் பார்வை இல்லாதவனும் சமமாக முடியாதோ எப்படி சூடும் குளிரும் சமமாக முடியாதோ எப்படி இருள்களும் வெளிச்சமும் சமமாக முடியாதோ இது போன்று யாருக்கெல்லாம் அல்ல இந்த ஹிதாயத்தை கொடுத்து அவருடைய கல்வை உயிர்ப்பித்தான அவர்களும் இது இல்லாமல் யாரெல்லாம் செத்து கிடக்கிறார்கள் அவர்களும் சமமாக முடியாது பரிசுத்தமான குரான் அல்லா விளங்கப்படுத்துகின்றான் லா எஸ்தவில் ஆமா அவள் பசீரோ வல் ஆமா அவள் பசீர் லா எஸ்தவில் ஆமா அவள் பசீரோ வளமுல் நூறு வல லில்லு வல் ஹரோரு அம்மா எஸ்தவில் அம்பாத் இந்த வசனத்தில் அல்லாஹத்தால விளங்கப்படுத்துறது என்னமான சகோதரர்களே சரியாகவே அப்படிப்பட்ட பரிசுத்தமான குரான் அல்லாஹால எங்களுக்கு வேதமாக தந்திருக்கிறது பரிசுத்தமான குரானை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் தேவைப்படும் அந்த பரிசுத்தமான குரானுடைய அந்த பொறுமதியை பற்றி சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது அந்த பரிசுத்தமான குரானுடைய ஒரு உண்மத்தாக அந்த குரான் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலா எங்களை தெரிவு செஞ்சிருக்கிறார் இந்த குரானுக்கு செய்ய வேண்டிய ஹக்கள் எங்களுக்கு இருக்கின்றன இந்த குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களுக்கு இருக்கின்றன எப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ அதங்கிற உடல் உறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவோ நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றனவோ இதே மாதிரி இந்த பரிசுத்தமான குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன ஹொக்கூக்குகள் இருக்கின்றன அதுல ஒன்றுதான் பரிசுத்தமான குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்றுதான் இந்த பரிசுத்தமான குரான் அதிகமாக ஓதணும் குரான மன மனம் திறந்து பரிசுத்தமான குரான முகப்பத்தோட அந்த குரான திலாவத் செய்யறது குரான ஓதுறது இது குரானுடைய குரானுக்கு செய்ய வேண்டிய ஹக்காக இருக்கு குரானுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கு குரான ஓதும்படி குரான திலாவத் செய்யும்படி அல்லாஹு தாலாவுடைய கட்டளையாக இருக்கு எப்படி அல்லாஹ் வணங்கணும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றானோ எப்படி இந்த பூமியில முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றானோ இதே மாதிரி இந்த குரான ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் إنما أمرت أن أعبد رب هذه البلدة التي حرمها وله كل شيء وأمرت أن أكون من المسلمين وأن أتلو القرآن அல்லாஹ் இதை பரிசுத்தமான குரான தெளிவாக விளங்கப்படுத்துறான் அப்படியே எனக்கு சொல்லப்பட்டிருக்கு நான் அல்லாவை தான் வணங்கணும் நான் முஸ்லீமாக இருக்க வேணும் நான் அத்துலுவல் குரான் நான் குரான ஓதணும் குரான திலாபத்து செய்யணும் குரான ஓதுறது குரானுக்கு செய்ய வேண்டிய ஹத்தாக இருக்கு அல்லா பரிசுத்தமான குரான சொல்லி காட்டுறான் உத்லுமா ஊகிய இலக்கியம் கிட்டார் உத்லுமா ஊகிய இலக்கியம் கிதாபி ரப்பிக்க உத்லுமா ஊகிய இலக்கியம் கிதாபி ரப்பிக்க அப்படியே நாயகமே உங்களுடைய ரப்புடைய இந்த இருந்து இந்த கிதாபில் இருந்து நீங்க திலாவத்து செய்யுங்க நீங்க ஓடுங்க என்று அல்லாஹ் தாலா குரான் சொல்லி காட்டுறாங்க யாரெல்லாம் குரான உண்மையான முறையில் ஈமான் சொல்றாங்களோ குரானை யாரெல்லாம் நம்புறாங்களோ குரான் அல்லா இறக்கினது இதான் இந்த வாழ்க்கைக்குரிய வழிகாட்டி என்று யாரெல்லாம் குரானை ஈமான் கொள்றாங்களோ அவர்களுடைய அடையாளம் என்னென்றா அல்லா பரிசுத்தமான குரான்ல சொல்றான் அவன் குரான முறை பேணி ஓதுவாங்க குரான ஓதுனமாய் ஓதுவாங்க அல்லா சொன்னான் அல்லதீன ஆத்தை நாகமுல் கிதாப எட்லூனவு ஹக்கத்திலாக பிகி உலாகி ஒமினூன பிகி அல்லதீன ஆத்தை நாகமுல் கிதாப நாங்க யாருக்கு இந்த குரான கொடுத்திருக்கிறோமோ யாருக்கு இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறோமோ எத்தனோ ஹக்கத்திலா வச்சு அந்த குரான ஹக்கான முறையில சத்தியமான முறையில முறைய பேணி ஓடுறாங்க உலாட்டி அவர்கள் தான் குரான நம்பினவங்க எனவே குரான ஓதுறது என்பது குரானுக்கு செய்ய வேண்டிய ஹக்காக இருக்கு அதுவும் அந்த குரான வந்து கண்டனின்றபடி ஓதக்கூடாது குரானை வந்து ஒரு உலகத்தில் நாங்க பாக்குறோம் ஏதாவது ஒரு பாசைய கூட கொஞ்சம் வித்தியாசமா சொன்னா கூட அடுத்தவங்க சிரிக்கிறாங்க அது கருத்து மாறுது நாகரியம் தெரியாது அவருக்கு பசாக தெரியாது பலாரா தெரியாது இலக்கணம் தெரியாது இலக்கியம் தெரியாதுன்னு சொல்லி சிரிப்பாங்க ஆனா பரிசுத்தமான குரானை கண்டு நின்றபடி ஓதுறாங்க அல்லாஹால பரிசுத்தமான குரான்ல அது தடை செய்கிறான் அப்படி குரான ஓதவானா மாற அல்லா கட்டளை இடுகின்றான் வரத்தில் குரான தரத்தீங்களா ஒரு ஆளை தற்சீலாக முறை பேணி நிறுத்தி நிறுத்தி ஓத வேண்டும் நல்லா சொல்றாரு வரத்தில் குரான தற்சீலா நீ குரான ஓதுறது என்பதெல்லாம் அவருடைய கட்டளை ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு ஆணை முறை முறை பேணி அதை நிறுத்தி நிறுத்தி தஜ்ஹீனுடைய முறையில அதை ஓதுறது ஏ காரணம் என்ன அரபு பாசை வந்து வித்தியாசமான பாசை உலகத்துல எந்த மொழியிலையும் இந்த அரபுக்கு இருக்கக்கூடிய அது விசேஷமான தன்மை கிடையாது ஒரு நொக்கத்தா மாறினா கூட ஒரு டொட் மாறினா கூட அதை கருத்து மாறுது உதாரணத்துக்கு எக்கடா விஷ்ணு ரப்பிக்கல்லது ஹலக்க ஹலக்கேண்டா படைத்தான் வேண்ட பேரால ஓதுங்க அந்த ஹலக்கையில உள்ள அந்த ஹாவுல உள்ள அந்த டொட் அந்த புள்ளிய கலட்டினா போதும் ஹலக்க மொட்டை அடிச்சவன் பேரால ஓதுங்கன்னு வந்தது எனவே குரான வந்து முறை பண்ணி ஓதுறது அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு கொள்ள வேண்டும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன ஒன்று சொன்னா குரான் ஓதப்படக்கூடிய நேரத்துல குரான கால் காட்டி கேட்கணும் குரான் ஓதப்படக்கூடிய நேரத்தில் குரான் எந்த இடத்துல ஓதப்பட்டாலும் அதை கால் தாழ்த்தி கேட்கணும் சில வீடுகளை நாங்கள் பார்க்கிறோம் குரானுடைய ஓடியோக்குள்ள போட்டு போட்டு பேசிக்கொண்டிருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்க கலைச்சு கொண்டிருக்கிறாங்க இதை குரான கேவலப்படுத்துற மாதிரி குரான கேட்கணும் என்று சொன்னா அந்த ஆடியோவை அந்த வீடியோவை போடணும் அப்படி இல்லாத அதை ஓபன் பண்ணி போட்டு பேசி கொண்டிருக்கணும் இது குரான் அதுல பாட்டுல போய் கொண்டிருக்கு இவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க அல்ல வருஷத்தமான குரான்ல விளங்கப்படுத்துறாங்க பல வருஷத்தமான குரான்ல விளங்கப்படுத்துறாங்க வைதா குரியல் குரானோ குரான் ஓதி காண்பிக்கப்பட்ட பஸ்தமிழகோ பஸ்தமிழகோ வான்சித்தோ நீங்க வாய் மூடி அமைதியாக இருந்து கால் காத்து கே சில மக்களுடைய அடையாளம் சில நல்ல மக்களுடைய அடையாளத்தை பரிசுத்தமான குரான் அல்லாஹால சொன்னான் ரசூலு அவர்களுக்கு எப்ப குரான் ஓதி காண்பிக்கப்பட்டுச்சோ அந்த குரானை கேட்டாகணும் வைதா சென்மோமாவும் ரசூல் அல்லாஹ் இந்த ரசூலுக்கு கிடைக்கிற இந்த குரானை கேட்ட உடனேயோ அல்லாஹ் என்ன நடந்துச்சு அவங்களுக்கு அல்லாஹ் வருஷத்தமான குரான் சொல்றார் நபி நாயகமே தர ஆயினகம் தசீரும் அவரோட கண்களை பார்ப்பீங்க கண்களால மாலை மாலைய கண்ணீர் கொட்டும் என்று சொல்றோம் அக்கான மூமிங்களோட அடையாளம் குரான் ஓதி காண்பிக்கப்பட்டா அவட ரோமம் எல்லாம் சிரித்து போயிட்டோம் அவட நோம் எல்லாம் சிரித்து போயிடும் அவட கல்புகள் எல்லாம் சொஃப்ட் ஆகிடும் இது அல்ல பரிசுத்தமான குரான் விளங்கப்படுத்துறான் அல்லாஹ் அன்பாளிகள் கிதாபின் ஆயாத்தும் ஹுக்கமாத் அதை வழங்கப்படுத்துறான் தக்க ஷைர்மின் ஜுலூது இல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் தும்ம தலீனு ஜுலூதுஹும் உண்மையான அடையாளம் அந்த குரான் ஓதி காண்பிக்கப்பட்டா தக்ஷாயிரு மின்ஹு ஜுலூதில்லதீன யக்ஷௌன ரப்பஹும் அவருடைய ரோமம் எல்லாம் அவருடைய தோல் எல்லாம் மெய்சிலித்து போய்த்திரும் தக்ஷாயிரு மின்ஹு ஜுலூதில்லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும் அவருடைய உடம்பு அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அவருடைய தோள்கள் எல்லாம் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் சாஃப்ட் என்று பரிசுத்தமான குரான் எல்லாம் விளங்கப்படுத்துறார் உண்மையான மூமிங்களுடைய அடையாளம் அல்ல வருஷமான குரான்ல விளங்கப்படுத்துறார் வயதா துல்லிய தலையும் ஆயாத்தகும் அல்லாட வசனத்தை ஓடி காண்பிக்கப்பட்டா ஜாதித்தகும் ஈமானா ஒரு ஈமா இன்னும் இன்னும் கூடும் என்று அல்லா சொல்றார் எனவே குரானுடைய ரெண்டாவது அடையாளம் குரானுக்கு வேண்டிய ஹக்கு என்று சொன்னார் எப்படி முதலாவது குரான மனம் விரும்பி முரசேனி ஓதணுமோ இதே குரான் ஓதி காண்பிக்கப்பட்டா குரான் ஒரு சபையில ஓதப்பட்டா இந்த குரான் யாராவது ஓதினா அதை காது சாட்டு நாங்க கேட்கணும் இது குரானுக்கு செய்ய வேண்டிய ரெண்டாவது ஹக்காக இருக்கு மூணாவது விஷயம் என்னவென்றா குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உள்ளது குரான சிந்திக்கணும் இன்னைக்கு மனிதன் என்னென்னத்தை எல்லாம் சிந்திக்கிறான் என்னென்னத்தை பத்தி எல்லாம் ஆய்வு செய்கிறான் ஆனா பரிசுத்தமான குரான் அல்லாஹால விளங்கப்படுத்துறான் இந்த குரானை நான் இறக்கின என்னது கேட்டா நீங்க இந்த குரானை சிந்திக்கிறதுக்காக வேண்டி இந்த ரபுல் ஆலமி இந்த அல்லாஹ் இந்த குரானை இறக்கிருக்கிறானே இந்த குரான் மூலம் என்னத்தை சொல்லித்தாரான் எனவே எல்லா விஷயமான குரான் சொல்லி காட்டுறான் கிதாபு நந்தல்லாக இழைக்க முபாரக்கோன் தப்பரு ஆயாத்தி இந்த குரான் என்பது பறக்க செய்யப்பட்ட குரான் இந்த குரான் நாங்களாக இறக்கியிருக்கிறோம் நீங்க இந்த குரானை சிந்திக்கிறதுக்காக வேண்டி ஆய்வு செய்வதற்காக வேண்டி எனவே தகுதியான உலமாக்களுடைய வழிகாட்டலோட இந்த வருஷத்தமான குரானை தப்பூர் பண்ணணும் குரானை ஆய்வு செய்யணும் அல்லாஹத்தில் குரான் மூலம் என்னத்தை சொல்ல வாரான் என்பது குரான் ஒருத்த குறை சொல்றான் அப்பலாயத்தை தப்பருன குரான அவங்க குரானை சிந்திக்க வேண்டாமா குரானை ஆய்வு செய்ய வேண்டாமா அம்மா அலா குலூபின் அக்குபாலுகா அல்லது அவட உள்ளங்கள்ல பூட்டா போடப்பட்டிருக்கு அவட உள்ளங்கள்ல பூட்டா போடப்பட்டிருக்கு என்றால் அவர் சுத்தமான குரான்ல சில மக்களை குறை சொல்றான் குரானை சிந்திக்கிறது குரானை பத்தி ஆய்வு செய்யறது குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றாக இருக்கிறது நாலாவது விஷயம் என்ன ஒன்று சொன்னால் குரானுடைய போதனைகள் எடுத்து நடக்கணும் குரானுடைய போதனைகள் குரான் எதை ஹலால் ஆக்கியிருக்குதோ அது குரான் ஹலால் ஆக்கிறது ஹலால் தான் யார் என்னத்தை சொன்னாலும் சரி குரான் எதை ஹராம் ஆக்கிருக்கிறதோ அது ஹராம் தான் யார் என்னத்தை சொன்னாலும் சரி குரான் நம்பி இருக்கிறோம் குரான வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றிருக்கிறோம் அந்த குரானை கொண்டு வந்த தல்லாக அலைவ செல்லும் அவருடைய எங்களது வாழ்க்கையுடைய ஒரு முன்மாதிரியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த குரான் எதை போதிக்குதோ அந்த குரான் எடுத்து நடக்கணும் அந்த குரான் படி நடக்கணும் பரிசுத்தமான குரான் அல்லாஹால விளங்கப்படுத்துறான் ஏ இந்த குரான் ஒரு காலமும் இந்த குரான் வந்து நேரான வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியது குரான் நேரான வழியின் பக்கம் வழிகாட்டக்கூடியது இன்னஹால குரான எஹதியில் இல்லதே ஹியாக்கும் யாரெல்லாம் குரான உரிய முறையில விளங்கி குரான உரிய முறையில அமல் செய்வாரோ அவர் அது நேரான வழியில் தான் ஒரு விஷயக்கும் இந்த இல்லது அக்கும் அல்லா பரிசுத்தமான குரால வழங்கப்படுத்துறார் உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த குரானை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க இந்த வழியை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கன்னு நல்லா சொல்லுது அடுத்த விஷயம் என்ன ஒன்று சொன்னா குரான ஓதுற மாதிரி குரான கேட்கிற மாதிரி குரான சிந்திக்கிற மாதிரி குரானுடைய போதனைகள் எடுத்து நடக்கிற மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் என்ன சொன்னா குரானிய சமுதாயத்தை கட்டி எழுப்பணும் குரானிய சமுதாயத்தை குரான நெஞ்சில சுமந்த சமுதாயத்தை குரான தந்த வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய முன்னுக்கு வச்சு கொண்டு போகக்கூடிய சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும் அதுக்கு எல்லாரும் அர்ப்பணிப்பு செய்யணும் படித்தவங்க பாமர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் சமுதாயத்தில் எல்லா மட்டத்திலையும் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆணிய சமுதாயத்தை ஒரு ஆணை நேசிக்கக்கூடிய ஒரு ஆணை மகப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணத்தோட வாழ்க்கையில வழிகாட்டியாக செல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கணும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க இன்னல்லாஹ் யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு சில மக்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான் இந்த குரானை கொண்டு சில மக்களை கேவலப்படுத்தி போடுவான் நபி சொல்லாஹ் அலிவசன் சொன்னாங்க ரெண்டு பேரை பார்த்து படையலும் பொறாமை என்று சொன்னா அவரை கிடைச்ச பாக்கியம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படையலும் அதுல ஒருவர் யார் என்று சொன்னா அவருக்கு அல்ல ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அவர் அதை கொண்டு அமல் செய்கிறார் அதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து எனக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ அதிகமாக குர்ஆனை ஓதுங்க அது நாளைய கியாமத்துடைய நாளையில அது குர்ஆனுடைய ஒரு ஷஃபாஅத் செய்யும் என்று சொன்னாங்க எனவே கண்ணியமான சகோதரர்களே ஒரு ஆண் அல்லாஹுத்தாலா அது துன்யாவுக்கு தேவையான விஷயமாக இருக்கலாம் ஆக்கிரத்துக்கு தேவையான விஷயமாக இருக்கலாம் எல்லா விஷயங்களும் இந்த வருஷத்துக்கான ஒரு ஆண்ல சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த குரான் பக்கம் நாங்க கூடுதலாக கவலை ரம்லான் மாதம் மட்டாம் வந்தும் குரான்ல ஏதோ ஹிஸ்பண்ட் ஓதக்கூடிய அமைப்பு நாங்கள் இல்லாமல் ஆக்கணும் இல்லாமலாக்கி ரமலான் மாதம் மட்டுமல்ல எல்லா காலத்திலையும் இந்த பரிசுத்தமான குரானுடைய வகுப்புகள் நடாத்தப்பட வேண்டும் பரிசுத்தமான குரானுடைய ஜீவித ஹல்தாக்கள் நடாத்தப்பட வேண்டும் வயசு கட்டுப்பாடு இல்லாம அந்த குரானுடைய திலாவத்துகள் குரானுடைய போதனைகள் குரானுடைய தப்சீல்கள் நடாத்தப்பட வேண்டும் குரானுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதே மாதிரி குரானுடைய மக்தபுகள் குரானுடைய மதர்சாக்களுக்கு மிகுந்த முக்கியம் கொடுக்கப்பட வேண்டும் இந்தியாவுடைய சுதந்திரத்துடைய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய மிக முக்கியமான ஒருவர் ஷேவல் ஹந்தர் அவங்க அவங்கள மால்டாவில் ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க மிச்ச காலம் நீண்ட காலம் அவர் ஜெயிலில் இருந்தார் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய மிக முக்கியமான ஒருவர் அவர் அவர் தன் சிறையிலிருந்து வெளியானதுக்கு பின்னாடி அவர் சொன்ன முக்கியமான விஷயம் சொன்னார் ஏன் இந்த சமுதாயத்துல வீழ்ச்சி ஏற்படுகிறது நான் ஜெயில இருக்கக்கூடிய நேரத்துல நான் மிக ஆழமான முறையில யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ரெண்டு விஷயம் விளக்கம் கிடைச்சிச்சு ஒன்று இந்த உம்மத்தை குரானோடு தூரமாகிட்டாங்க ரெண்டாவது இவங்களுக்கு மத்தியில் சண்டை பிடிச்சு கொள்றாங்க இவங்களுக்கு மத்தியில் ஒத்துமை இல்லாம போனாங்க இந்த ரெண்டு விஷயம் என்றால் இந்த உம்மத்துக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதுக்கு ஒன்று குரானோடு தூரமானது ரெண்டாவது தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாம பிளவுபட்டு கொண்டதுதான் இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை அவர் சேவகேந்திர அஹமத்துல்லாஹி அலையை விளங்கப்படுத்துறாங்க உலக பிரசித்தி வைத்த கவிஞர் தான் அல்லாமல் இக்பால் அஹமத்துல்லாஹி அலையே அவங்க மிக மிக முக்கியமான ஒருவர் பல கவிதைகள் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னவர் அவர் சொல்றாரு வந்து நீங்க குரானுடைய மக்தபுகளை குரானுடைய மதர்சாக்களை நீங்க கவனம் செலுத்துங்க அந்த பிஞ்சு உள்ளங்களை இந்த குரானை கொண்டு வரதுக்கு நீங்க கூடுதலான கவனம் செலுத்துங்க அப்படி இல்லாவிட்டால் இஸ்பைனை எழுந்தமா நீங்க எழுந்துருவீங்கன்னு சொல்றோம் எப்படி ஸ்பெயின் உங்களோட கையை விட்டு போயிச்சோ இதே அந்த பெரிய நாடு எட்நூறு வருஷ ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி இந்த நாடு எப்படி உங்களோட கையை விட்டு போயிட்டோ அதே மாதிரி நீ இருக்க வேண்டிய இடங்களை நீங்க இழந்து வைத்திருவீங்க இந்த கருத்தை அல்லாம மகாவி இக்பால் ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க எனவே கண்ணியமான பெரியார்களே சகோதரரே இந்த குரானுடைய விஷயத்துல எல்லாரும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அரபு நாடுகளை போல குரானுடைய ஹர்த்தாக்கள் மசிதுகள்ல நடக்க வேண்டும் ஒரு பக்கத்துல குரானுடைய தஜீது நடத்தப்பட வேண்டும் ஒரு பக்கத்துல குரானுடைய தப்சீர் நடத்தப்பட வேண்டும் ஒரு பக்கத்துல குரானுடைய விளக்கங்கள் நடத்தப்பட வேண்டும் எப்ப மஸ்திகள் மாஷா அல்லா இப்படி செழிப்பாகுமோ அல்லா மீது சத்தியம் அல்லா பஜார்களையும் செழிப்பாக்குவான் அல்லா வீடுகளையும் செழிப்பாக்குவான் இதான் நபியாவுடைய காலத்துல சஹாபாக்குடைய காலத்துல இருந்த விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அப்படி குரானுக்காக வேண்டி அந்த குரானுடைய விளக்கமாக இருக்கிற சுண்ணாவுக்காக வேண்டி பாடுபட்டு உலகத்துல நலவுகள் பர உலக நலவுகளை பரத்து அல்லாஹுடைய அன்பை மாதிரி பெற்ற நிலையில மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கு நசிபாக்கி پناہ ہے آمین دعوان الحمدللہ